Uh. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குத்தினார் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குத்தினார் இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்தாத்து தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்தாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார் Thank you. தொட்டதால ತೊಟ್ಟದಾಲ ರುಚಿಗೆಟ್ಟು போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற புத்தி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா அடடாரம் வந்தா ராகம் வரும் கொண்ட இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா மகராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும் காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கொள்ளாது கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குத்தினாய் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் காத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் காத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான்

இன்னும் கொஞ்சம் ஓத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு ஒரு ராகம் பெசமாறி எசமாறுது மானம் போட்டு ஞானம் போகாது ரோ சந்தோஷம் பார்த்தாலே போதை தானே கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான் கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான் இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாராயத்தை ஊத்து உஞ்ச நலத்தான் காத்து சாராயத்தை ஊத்து உஞ்ச நலத்தான் காத்து கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான் நான் கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி இந்த சூரியன் வழி பிச்சத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாமி சாமி